அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு ஒருத்தாகட்டும் அலமதுல்லா அவன் தனித்தவன் ஈடிணையற்றவன் ஏக வல்லவனாக இருக்கிறான் அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான் அவனுடைய கட்டளை எதுவோ அதுதான் நடைபெறுகிறது அவனுடைய கட்டளைக்கு மாற்றமான எதுவுமே உலகத்தில் நடைபெற மாட்டாது பிரம்மாண்டமான ஏழு வானங்களாக இருந்தாலும் விரிந்து பறந்திருக்கக்கூடிய ஏழு பூமிகளாக இருந்தும் பூமிகளுக்கு உள்ளே இருப்பவைகளும் ஏன் ஆள் கடலுக்குள் இருக்கக்கூடிய உயிரினங்களும் கூட அல்லாவுடைய கட்டளைப்படிதான் செயல்படுகின்றன கடல் அலைகள் டிசம்பர் இருபத்தி ஆறாம் திகதி பேரலை அழித்து இந்து சமுத்திரத்தின் நாலா புறங்களிலும் வாழ்ந்த இருந்த பெரும் பெரும் நாடுகளை அழித்து நாசப்படுத்திய அந்த சுனாமி அலைகளாக இருந்தாலும் அதுவும் அல்லாவுடைய கட்டளைப்படிதான் நடைபெறுகிறது அதுவாக கடலாக எதுவும் செய்யவில்லை கடல் ஒவ்வொரு நாளும் கேட்கிறது யாழ்லா பூமிக்கு மேல் அநியாயம் அட்டூழியங்களில் ஈடுபடக்கூடிய உனக்கு மாற்றம் செய்யக்கூடிய ஹராம விடயங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த மாப்பாலகர்களை அழித்து விடுவதற்கு எனக்கு ஒரு உத்தரவு தான் நான் வெளியே வந்து அவர்களை இழுத்தெடுத்து அழித்து விடுகிறேன் யூசுப் ஜுன்னவாஸ் என்ற அரசன் அவனையும் அவனுடைய மந்திரிமாரையும் அல்லாஹு தாலா அழித்தான் மந்திரிமார்கள் அவர்கள் தோண்டிய நெருப்பு கிடங்கில் அல்லாஹ் நெருப்பை வெளியே வரச் செய்து அளித்தான் யூசுப் ஜுன்னவாஸ் என்ற அரசன் கடலோரமாக ஓடுகிறான் தப்பி ஓடுகிறான் கடலை எல்லாம் நெருப்பாக மாற்றி அவனை இழுத்து எரித்து பொசிக்க வைத்து கரைக்க வைத்து விட்டான் அருமையானவர்களே நாங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் எங்கு தப்பியோட போகிறோம் எங்கும் தப்பியோட முடியாது எங்கும் ஒளிந்து விட முடியாது அல்லாவுடைய கட்டளை பிரகாரம் வாழ்ந்தால் மட்டும்தான் விமோசனம் ஈடேற்றம் கிடைக்கப் போகிறது இந்த அல்லாவுடைய கட்டளைகளை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி கட்டளைகளை நூற்றுக்கு நூறு செயல்படுத்தக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கி சென்றவர்கள் தான் நபிமார்கள் அதிலும் விசேஷமானவர்கள் கண்மணி முகம்மது அவர்கள் எங்களுடைய உயிரையும் விட மேலானவர்கள் எனவே சலாக்கும் சலாமும் முதக்கன் முகமது சல்லல்லா அலேசல்லம் அவர்களுக்கும் அடுத்தாற்போல் அவர்களை நூற்றுக்கு நூறு பின்பற்றி நடந்த அருமை சஹாபா பெருமக்கள் அஹ்லுல் வைத்தினர்கள் தாபிகள் நல்லவர்கள் அல்லாவுடைய நேச செல்வர்கள் அனைவர்களுக்கும் எந்தென்றும் உண்டாவதாக அல்லாஹுடைய மாளிகைக்கு வந்து தஹியத்துல் மசீதை தொழுதுவிட்டு குழுமி அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே தேச செல்வர்களே எல்லா நிலைகளிலும் கஷ்டமான நிலை வருகிறது இலேசான சுலபமான செல்வா செல் செல்வமான செழிப்பான நிலை வருகிறது எந்த நிலையாக இருந்தாலும் அல்லாஹுவை மாத்திரம் அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுமாறு முதற்கு எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து அருமையான சகோதரர்களே இன்று உலகத்தில் அல்லாஹு தாலா எங்களை வாழ வைப்பதற்கு சில சாதனங்களை சில நிலைமைகளை சில ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறார் ஒருவர் தொழில் செய்கிறார் ஒரு காரியாலயத்தில் வேலை செய்கிறார் ஒருவர் ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிறார் ஒருவர் வியாபாரம் செய்கிறார் ஒருவர் கூலி தொழில் செய்கிறார் என்று அல்லாஹ் பல நிலைமைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்றாலும் அல்லாஹ் எந்த நிலைமையாக இருந்தாலும் ஒரு போர்டர் ஒரு கட்டுப்பாடு விதித்து வைத்திருக்கிறார் அந்த கட்டுப்பாடை யார் தான் தாண்டினாலும் குற்றவாளிகள் அவர்கள் குற்றவாளிகளாக அல்லாவிடத்தில் கணிக்கப்படுவார்கள் குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை இருக்கிறதோ என்ன பனிஷ்மெண்ட் இருக்கிறதோ அது நிச்சயமாக இருந்தால் கிடைக்கும் சில நேரம் உலகத்தில் கிடைக்கும் அல்லாஹ் உலகத்தில் கடைசி வரைக்கும் சில நேரம் விட்டு விடலாம் சக்கராத் வரைக்கும் விட்டு விடலாம் சக்கராத்தில் வைத்து அல்லாஹ் பிடிப்பான் ஆனால் பார்ப்பவர்கள் யாருக்கும் தெரியாது பார்ப்பவர்கள் நினைப்பார்கள் என்ன இவ்வளவு அநியாயம் செஞ்சவர் இவ்வளவு பாவம் செஞ்சவர் இவர் ஹராத்துல வாழ்ந்தார் ஹராத்துல நடந்து கொண்டிருந்தார் ஆனா ஒன்றும் காணல்லே ஒன்றும் நடக்கிற மாதிரி விலங்கல்லே இப்ப நாங்களும் அப்படி நடந்தா எங்களுக்கு ஒன்று நடக்காதேன்னு சும்மா சொல்றாங்க போலேக்கு என்று சிலர்கள் நினைக்கலாம் ஆனால் ஒரு ஆண் ஒரு நாளும் அதில் ஒரு நொக்தா பிழையாகாது ஒரு நொக்தா பிழையாகாது குரான்ல இருக்கிற ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயத்துகள்லையும் ஒவ்வொரு ஆயத்திலையும் எத்தனை நொக்தாவுடைய எழுத்துகள் பா தா சா ஜீம் ஹா லால் இப்படி நொக்தாவுடைய எழுத்துகள் வருகிறதோ அவ்வளவு எழுத்துகளிலும் ஒரு நொக்தாவிலும் எந்த பிழையோ எந்த மாற்றமோ எந்த அநியாயமோ எந்த கூடுதலோ அல்லது எந்த குறைதலோ கிடையாது அது கிராக்கியாமத்து வரைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறது எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறது அதட்டி கொண்டிருக்கிறது பயமுடுத்திக் கொண்டிருக்கிறது உண்மைகளை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது அன்று ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் தஜால் செய்தி சொல்லப்பட்டது அன்று ஆழ்கடல் அந்த கடலுக்குள் ஐஸ் பாறைகள் அந்த பாறைக்குள் இருக்கக்கூடிய அந்த அவனை பற்றியதான எந்த அறிவுமே கிடையாது வெறும் வேதங்களில் சொன்ன வந்திருக்கக்கூடிய தௌராத்தில் இங்கில் வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் மாத்திரம்தான் உன்னுடைய உடம்பை நான் காப்பாற்றுவேன் அல்லா சொல்கிறான் பின்னுக்கு வரக்கூடிய சமூகத்துக்கு படிப்பினைக்காக பின்னால் கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் கருவிகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன ஆள் கடலை துளைத்துக் கொண்டு செல்லக்கூடிய கருவிகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன ஆழ்கடல் துளைக்கப்படுகிறது ஐஸ் பாறைகள் வெட்டப்படுகின்றன அதற்கு திராவுனுடைய சடலம் அப்படியே பாதுகாக்கப்பட்டு எந்த பேதகமும் இல்லாமல் ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்கிறது சுபகானதா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் வருஷங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னால் அந்நியர்களையே விழுக்க செய்கிறது அவர்களே ஆச்சரியப்படுகிறார்கள் தடுமாறுகிறார்கள் அங்கலாய்க்கிறார்கள் குரானில் வந்திருக்கிறதா இறைவன் சொல்லி இருக்கிறானா அருமையானவர்களே நாங்கள் பயப்பட வேண்டும் அதுதான் குரான் என்ன சொல்றான் குரானை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா உங்களுடைய உள்ளங்களில் பூட்டு போடப்பட்டிருக்கிறதா ஏன் குரானை சிந்திக்கிறீர்கள் இல்லை குரானுடைய சட்ட திட்டங்கள் உங்களுடைய காதுகளை துளைத்துக் கொண்டு செல்கின்றன மிம்பர் மேடைகள் அசைகின்றது ஆனாலும் இன்னும் கேட்டும் கேட்காதவர்களாக இருக்கிறீர்கள் அருமையான சகோதரர்களே அல்லா குரானில் எங்களுக்கு போட்டிருக்க ஓர்டர்கள்ல விசேஷமான ஒரு ஓர்டர் தான் வட்டி சம்பந்தமான ஓர்டர் அதை பத்தி அல்ல நிறைய ஆயத்துகளை சூரத்துல் பக்கரால சொல்றான் கடைசி பகுதி சூரத்துல் பக்கராவுடைய கடைசி பகுதியை கொஞ்சம் தில்கர சுல் கடைசி பகுதியை கொஞ்சம் கிரட்டி பாருங்க அல்ல என்ன சொல்றான்னு சொல்லி கொஞ்சம் விடுங்க அதிரத்மார் சொல்றாங்களே உண்மையா பாப்பமே என்ற கண்ணார பாப்போமே கொஞ்சம் எடுத்து வாசி பாருங்க அருமையானவர்களே அல்ல என்ன சொல்றான் அல்லாஹ் வியாபாரத்தை வளர்ப்பான் எம்ஹல்லாஹு ரிபா வயுர்பி சதகாத் எம்ஹல்லாஹு ரிபா அல்லாஹ் வட்டியை அழித்து விடுவான் சதகாவை வளர்ப்பான் சதகாவை வளர்ப்பான் வட்டியை அழிப்பான் யாரு வட்டி சம்பந்தமான எச்சரிக்கை வந்தும் அதனை விடவில்லையோ அல்ல சொல்கிறான் நான் அவர்களுடன் போர் செய்கிறேன் அவர்களோட சண்டை பிடிக்க போறேன் நான் இதுக்கு இந்த ஆயத்துக்கு இப்படி அப்பாஸ் அல்லாஹு தாலானு இன்னும் பல சஹாபாக்கள் கொடுக்கிற விளக்கம் என்ன கயாமத்துடைய நாள் அல்லாஹ் சொல்லுவான் வட்டியில வாழ்ந்தவர்கள் வட்டி கொடுத்து வட்டி எடுத்து அதன் மூலமாக லாபம் அடைந்து வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் அல்லா சொல்லுவான் வாங்க ஹயாமத்துடைய நாள் அல்லாஹ் சொல்லுவான் வாங்க எடுங்க ஆயுதத்தை நான் உங்களோட யுத்தம் செய்ய போறேன் எடுங்க ஆயுதத்தை அல்லாஹ் அக்பர் அல்லாவோட போராடினவங்க யார் யார் வெற்றி அடைஞ்சாங்க நம்ரூத் என்ன சொன்னான் நான் அவனோட அல்லாவோட யுத்தம் செய்ய போறேன் நான் ஒரு பில்லாகி அல்லா சொன்னா விடுங்க அவன் விடுங்க ஹேயட்டும் அம்பொண்டு அடிச்சான் மேல ஏணி ஒன்ன கட்டி ஏணியிலிருந்து அம்பொண்டு அடிச்சான் யாரு கடிக்கிறானா அல்லாஹ் அக்பர் நவுது பில்லாஹி மின்ஹா அம்பொண்டு அடிச்சான் மலக்குமார் தல்லா சொன்னா அதை புடிங்க ரத்தத்தை பூசி அனுப்புங்க போன அம்பு திரும்பி வருகிறது எப்படி வருகிறது ரத்தம் பூசப்பட்டு வருகிறது சொன்ன உங்களோட ரப்பு செத்துட்டான் நவுது பில்லாகி நான் அடிச்சேன் இறைவன் செத்துட்டான் அல்லாஹ் அக்பர் இந்த அம்பு எவ்வளவு துருத்து போக போகுது அருமையானவர்களை அல்லா மடே நாக்குறான் அல்லா சொன்ன இப்படியா நீ செய்யறாய் நான் கொஞ்சம் இன்னும் சந்தர்ப்பம் கொடுத்தான் கடைசா அல்ல என்ன செஞ்சான் செருப்படி குடுக்க வச்சுதான் அவனை உலகத்தோட்டு எடுத்தான் செருப்படி தலை ரெண்டா வெடிக்கிற வரைக்கும் செருப்பால் அடிக்கப்பட்டுச்சு அவனுக்கு கொடுக்கிற கிஃப்ட் அக்பர் அத்தகையாத்துல சல்லல்லாஹு போனாங்க கிஃப்ட் என்ன கிஃப்ட் முபாரகாத்து நாங்க ஓதுறது நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலையும் அத்தகையாத்து இது அல்லாவுக்கு ரசூல்லா கொடுத்த கிஃப்ட் லேசிக்கொண்ட வேலையில் நாங்கள் கண்ணக்கில்லாம இருக்கிறோம் அத்தையாது எப்படி வாழ்றோம் உதட்டுக்கும் நாக்குக்கும் படாம ஓதுறோம் உதட்டுக்கும் படியில நாக்குக்கும் படியில பட பட பட பட ஓதி பேசுறோம் அத்தையாத்து பார்க்கா சலாத்தை புரிய ஓதி பேசுறோம் அருமையான சகோதரர்களே இது ரசூலுல்லா அல்லாவுக்கு கொடுத்தது கிஃப்ட் அல்ல உடனே ரசூல்லாவுக்கு ஒரு கிஃப்ட கொடுக்குறான் அதையும் அல்ல அத்தகையாத்துல குழந்தைக்கிறான் அஸ்லாம் அலைக்க ஐயூஹன் நபி வரஹமத்துல்லாஹி வபரகாத்தும் உடனே ரசூல்லா ரசூல்லாவுக்கு மட்டும்தான் நல்ல கிஃப்ட கொடுத்தான் ரசூல்லா உடனே சொன்னாங்க அஸ்ஸலாம் அலைனா வாலா இபாதில்லாஹி சாலிஹே நீ தார இந்த கிஃப்ட் எனக்கு மட்டுமல்ல என் உம்மத்துல வாழ்ந்த எல்லா நல்ல மனிதனுக்கும் யாவும் எல்லா நல்ல மனிதன் நல்லவனாக வாழணும் மட்டும் பெரும் பெரும் மோசம் வாழ்க்கையினுடைய முன்மாதிரி யாருடைய முன்மாதிரி யார பார்த்து வாழ்றாரு அருவறுப்பான நஜீசான மனிதர்களை பார்த்து வாழ்றாரு இப்படிப்பட்டவங்களுக்கு அல்ல சாலிகான மனிதர்களுக்கு அருமையான சகோதரர்களே அப்ப அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் ரசூல்லா கொடுத்த கிஃப்ட் இதெல்லாம் அல்லா எங்களுக்கு ஒவ்வொரு தொழுகையிலையும் தந்திக்கிறான் அதே போல நம்ரூதுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கணும் வீட்டுக்கு வாராக்கள் எல்லாரும் அவரை பார்க்க வாராக்கள் செருப்பால் அடிச்சுட்டு தான் போகணும் அதுதான் கிஃப்ட் அவர் அல்ல எவ்வளவு கேவலப்படுத்தணும் இந்த அருமையான சகோதரிகள் எப்படி சொல்ல போனா எத்தனையோ பேட்ட சம்பவம் காரூடைய சம்பவம் மூசா அலே சலாத்துக்கும் அவனுக்கும் இடையில நடந்த பிரச்சனை அல்லாஹ் கொடுத்தான் பனிஷ்மெண்ட் பயங்கர பனிஷ்மெண்ட் எவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட்டா ஸ்ரௌனுக்கும் அந்த பனிஷ்மெண்ட் இல்ல ஸ்ரௌனுக்கும் அந்த பனிஷ்மெண்ட் இல்ல அல்ல உலகத்திலே அவனுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் கைரோலைக்கிற அந்த முழு நாட்டிலே உயிர்க்கிற குப்பை நஜீத் ஜனாவ அவளும் அவனோட தலைக்கு மேலதான் போகுது எவ்வளவு கேவலப்படுகிறது அல்லாவோட போராட ஆரம்பிச்சாங்க நபியோட போராட ஆரம்பிச்சாங்க அல்லா அல்லாஹ் சொல்றான் நீங்கள் அதனை விட்டு விடவில்லை என்றால் நீங்க வட்டியை பத்தி கேட்டீங்க அதை பத்தி பாத்தீங்க அதை பத்தி சொல்லப்பட்டுச்சு உங்களோட காதுகள்ல வந்துச்சு நீங்க சாதாரண வறுமைய பயந்தீங்க நீங்க செல்வ செழிப்பை எதிர்பார்த்தீங்க நல்ல நல்ல வாகனங்கள்ல போகன்னு எதிர்பார்த்தீங்க அந்த ஹாஜியார போல மேல பறந்து கொண்டே இருக்கிறது ஒரு நாளை சைனா ஒரு நாளை ஒரு நாளை பேங்காக் ஒரு நாளை இட்டாலின்னு பறந்து கொண்டே இருக்கிறது ஆசைப்பட்டு எடுத்தீங்க வட்டியில கைய வச்சீங்க நான் உங்களோட யுத்தம் செய்வேன் அல்லாட யுத்தம் ஆசுரால அல்லா யுத்தம் செய்யறத நான் சொன்னேன் உலகத்திலேயும் அல்லா யுத்தம் செய்வான் எப்படி அல்லா யுத்தம் செய்வான் ரத்தத்துல கேன்சர் உண்டாக்கிடுவான் கையில கால கேன்சர் உண்டாக்கிடுவான் அதுதான் அல்லாட யுத்தம் லேசிக்கொண்ட வேலையா அல்லாஹ் அக்பர் சகோதரர்களே நாங்க என்ன நினைச்சு கொண்டிருக்கிறோம் எப்படி வாழ்றோம் எப்படி நினைச்சு கொண்டு வாழ்றோம் அல்லாஹ் இன்னைக்கு நிறைய எங்கட பெண்கள் நிறைய எங்கட பெண்கள் வட்டி கடைகள்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க இல்ல இருக்கிறாங்க தொழூர சில தொழுகையாளிகள் எங்கட பள்ளியில சப்புல தொழுகிறாங்க தொழுது போயிட்டு அப்படியே நின்று நான் கண்ணால பார்க்கிறோம் இந்த ரோட் முடிஞ்சு மெகடகொழன் ரோட் வருது அந்த ரோட் கிட்ட நின்று கொண்டு லொத்தர வாங்கி கொண்டு இருக்கிறாங்க சகோதரர்களே யாரோட நாங்க சான்ஸ் பாக்குறாங்களா சான்ஸ் ஒன் வந்தா ஒத்தரி கிடைச்சிச்சேன்னு சொல்லுவோமே ஒரு கோடி கிடைச்சிச்சு ஹஜ்ஜுக்கு போனா உம்ராவுக்கு போனா பெரிய பெரிய நல்ல மலை செஞ்சார் அதுல ஒரு கோடியில தொண்ணூறு லட்சத்தை நல்ல விஷயத்துல செலவழிச்சார் பத்து லட்சத்துக்கு சின்னொரு வீடு வாங்கினான் என்று சொன்னாலும் அவருக்கு ஒரு நன்மையும் கிடைக்காது ஒரு நன்மையும் கிடைக்காது யார் யாரெல்லாம் ஹராத்தின் மூலமாக வட்டியின் மூலமாக மிளந்தாங்களோ மேலுக்காரினாங்களோ நல்லவங்களை போல கோடீஸ்வரனா மாறினாங்களோ எவ்வளவு தௌபா செஞ்சாலும் வேலை வட்டியோட சம்பந்தப்பட்ட அவ்வளவே விட்டுட்டுங்களை விலகணும் அப்பதான் அல்ல அவங்களோட விவாதத்தை கபூல் செய்வான் அருமையானவர்களே வட்டி கொடுக்கிற பனிஷ்மெண்ட்கள்ல பெரிய ஒரு பனிஷ்மெண்ட் ஒன்று மிக டேஞ்சர் என்ன வெக்கம் மானம் மறுவாதி எல்லாம் எடுத்துடுவான் அவங்களுக்கு அது வராது இதுக்கு ஷாருப்பான ஒரு ஹதீசாக்கர் ரசூல்லா எப்படி சொல்றாங்க ஒரு திருகம் வட்டி அறுபது விபச்சாரத்தை விட மோசமானது அறுபது விபச்சாரம் ஒரு விபச்சாரத்துக்கு தான் கல்லறிஞ்சி கொள்ளணும் என்றா அறுபது விபச்சாரத்தை கதை என்ன ரசூல்லாயிலும் ஒரு ஹதீஸ் சொல்றாங்க அருவறுப்பான வாயால சொல்ல இயலாத ஒரு சப்ஜெக்ட் ரசூல்லா மிக மிக மிக பயங்கரமா சொல்றாங்க என்ன தன்னுடைய தாயோட கெட்ட நடத்த நடக்கக்கூடிய ஒரு மனுஷன் ஒரு மிருகம் அப்படி உலகத்துல வாழாது தெரிஞ்சிச்சு என்றா தெரியாத மிருகங்கள் இதாவது இல்ல அதனால வாழுது ஆனாலும் ஒட்டகத்தை பத்தி அல்லா குரான்ல சொல்றான் நீ ஒட்டகத்தை பார்க்கலையா அப்பலா எந்த கைப்ப இப்படி கைப்ப ஒட்டாத பாருங்க எப்படி படைக்கப்பட்டிருக்குது அந்த ஒட்டாத குணம் என்ன தெரியுமா தன்னை குட்டியோட சேரா ஒரு மனுஷன் ஒட்டகத்தை வளர்க்கிறார் குட்டி பிறக்குது குட்டிய ஒழிக்கிறார் குட்டி வாலிப வயசு அடையுது இப்ப தாய் கிட்ட குழந்தை சேர்க்கிறார் சினையாகிறதுக்காக தாயுடைய ஆசையை பூர்த்தி செய்யறதுக்காக ஒட்டக குட்டிய குழந்தை தாயோட சேர்க்கிறார் அந்த ஒட்டகத்தை வளர்த்த மனுஷன் தான் வேற யாரும் அல்ல அவரே தான் இந்த ஒட்டகத்தை சாப்பாடு கொடுத்தவர் ஒட்டகத்தை கழுவினவர் ஒட்டகத்தை துப்பரவாக்கினவர் ஒட்டகத்துக்கு முழு ஹிதுமத்தும் செஞ்சவர் ஒட்டகம் எவ்வளவு சாதுவான மிருகம் என்றா ஒரு சின்ன புள்ளையிட கையில கொடுங்க கொடுத்துட்டு பெண்ணாவும் பெரிய மலை ஒன்று ஏற வைங்க ஒட்டகத்துக்கு அந்த புள்ள மலக்கு மேல் எடுத்துக்கொண்டு போவதுன்னா அப்படியே போகும் ஒரு இடத்துல போயிட்டு சின்ன புள்ள கவுத்த பணிச்சு உட்கார வச்சு அது அப்படியே உட்காரும் கல்லுக்கு மேல உட்காரும் ஒட்டகத்துக்கு ஒட்டகத்த கால் மூணா மடிஞ்சு தான் நிற்கும் எங்கட ஒரு மடிப்பு தான் ஒட்டகத்த மூணு மடிப்பு வரும் மூணு மடிப்பும் மடிச்சு கல்லில் உட்காரையில வலுவும் அப்பையும் கஷ்டப்பட்டு சரி உட்காரும் அவ்வளோ சாதுவான மிருகம் அந்த மிருகம் தன்னுடைய குட்டியோட சேர மாட்டேன்னு தனக்கு ஹராமாக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த குட்டி என்ன செய்யறாரு அத பல வருஷமா வளர்த்த மனுஷன் கிட்ட கொண்டு சேர்க்கிறாரு ஹதீச செக் பண்றாரு யார செக் பண்றார் முகமது சல்லாஹ் அந்த நபி சல்லாஹ் செல்லம் சொன்ன அந்த ஹதீஸ் ஒட்டகத்த விஷயத்துல அந்த விஷயத்த செக் பண்றாரு கிட்ட கொண்டு போறாரு ஒட்டகம் ஒரே அடி அடிச்சிச்சு அந்த மனுஷன் அதே இடத்துல சரி அருமையானவர்களே அல்லா குரான் சொல்றான் இந்த கேட்டு வழிபட மாட்டாங்க நல்ல விஷயங்களை கேட்பாங்க கேட்டு நடக்க மாட்டாங்க இந்த போல வல்லுகும் மலல்லி அதை விட கேடு கட்டவங்க ஒட்டகம் இந்த கால்நடைகள் ஆடு மாடுகளை விட கேடு கட்டவங்க நல்லா குரான்ல சொல்றானே அதுதான் இந்த மனிதர்கள் அதை விட கேடு கெட்டவங்க ரசூலான ஒரு ஹதீஸ் வருது யார் எல்லாம் பெரும் பாவங்களை செய்வாங்களோ கியாமத்துடைய நாள் எல்லாம் அவர்களை நாய்களாகவும் பண்டிகளாகவும் எழுப்பாட்டுவார் அது கபாய் என்ற கிதாப்ல பசுந்து எழுதுறாங்க இந்த ஹதீஸ் அல்ல ஒரு மாற்று கியாமத்தினால் எழுப்பாட்டுவார் அருமையான சகோதரர்களை நேசிக்கொண்ட வேலை எல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு இதால கொடுக்கறாங்க அரசாங்கத்தால கொடுக்கறாங்க பத்து பேர் பத்து பேர் சேர்றாங்க சேர்ந்தன செய்யறாங்க ஒத்தரத்தர் சைன் எடுக்கிறாங்க சூழ்நிலை சொன்னாங்க வட்டி எவ்வளவு மோசமானது வட்டிக்கு சாக்கு சொல்றது ஷாஹிதை வக்காஜிபாகு அது எழுதுறவரு சாக்கி சொல்றவரு இது சம்பந்தமான அட்வைஸ் கொடுக்கிறவரு எல்லாரையும் அல்லா லான செய்யறான் அல்ல அவர்களை அவர்களுக்கு சாபம் இடுறான் தெளிவா சொல்றான் அல்லா லாழ்மை செஞ்சுட்டான் அல்லா சாபம் விட்டுட்டான் இவங்களோட வாழ்க்கையில பறக்கத்தே வராது எவ்வளோ பேர்கள் என்ன செய்யறாங்க எடுக்கிறாங்க ஒரு லட்சம் ரூபாய் எடுக்கிறாங்க எடுத்தா அன்னைக்கு செஞ்ச வியாபாரத்துல ஒரு பத்தாயிரம் ரூபாய் லாபம் எட்டாயிரம் ரூபாய் லாபம் கிடைக்குது அவருக்கு ஒரு நாலாயிரம் ஒரு நாளைக்கு சும்மா போறன் இன்னும் மொத்தம் சல்லி அதனால லாபத்தை கொடுக்குறேன் பிரச்சனை இல்லை இது லாபம் கொடுக்கற இல்ல இது வட்டிக்கு கட்டுறது யார் யாரெல்லாம் உண்மையில லாபம் கொடுக்கிற கடனை அல்லது ரிபா அதாவது முதாரபா முராபகா முஷாரகா என்ற இஸ்லாமிய அடிப்படையில உள்ள அந்த வியாபார முறைகள்ல இதை செய்வாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை இஸ்லாம் சொல்லுது இஸ்லாம் சொல்லுது அப்படிப்பட்ட வியாபாரங்கள் இருக்குது ஆனா வட்டியோட சம்பந்தப்பட்ட வியாபாரம் அல்லது அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் ಪಾಸ್ತಾ உண்டு ಮಾಡ್ತಾ ಇದಲ್ಲ ನೀವು என்ன ஆச்சு என்ன வித்தியாசம் இருக்குது அருமையான சம்பவங்களே இதுல என்ன வித்தியாசம்டா அல்லா இப்படிப்பட்டவங்களை நாசமாக்குவான் அப்படிப்பட்டவங்களை அல்ல வளர்ப்பான் பெரிய கோடீஸ்வரர் இலங்கையில வாழ்ந்த பெரிய ஒரு கோடீஸ்வரர் எந்த அளவு பெரிய கோடீஸ்வரர்னா அந்த காலத்துல பெரும் பெரும் பெரும் பெரும் கம்பெனிகள் பெரிய பெரிய கட்சிகள் இயக்கி கொண்டிருந்தவங்க நூறு கோடி வட்டி எடுத்தாங்க பேங்கால நூறு கோடி வட்டி எடுத்து அவங்களுக்கு நத்திங் சின்ன விஷயம் வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க அல்லா புடிக்க ஆரம்பிச்சான் இந்த கடைசிக்கு இப்பே மீக்கிறாங்க அவர் உசுரோட இருக்கிறாரு இப்பே மீக்கிறாரு சொந்த வீட்டுக்கு வழி இல்ல கூலி வீட்டுக்கு கூலி கட்டவும் கஷ்டமாயிருக்கிறாரு அந்த அளவுக்கு அல்லா கேவலப்படுத்திட்டாங்க அல்ல அது மாத்திரமல்ல ஹராட்ட சிந்து வளர்ற உடம்பலியா அல்ல முதலாவது செய்யற பெரிய ஒரு நஷ்டம் என்ன தெரியுமா அவனோட குடும்பத்துக்குள்ள செய்யற நஷ்டம் ஆபத்து என்ன தெரியுமா அல்ல அப்படிப்பட்டவங்களோட புள்ளவங்களால் தோதாக ஆக்கிடுவான் புள்ளவங்க தோதாக்கிடுவான் அல்ல கொஞ்ச நாள புள்ள அடிச்சுக்கொண்டு சாவாங்க சொத்துக்காக சீரழிவாங்க இந்த கண்கூடா பாக்குறோம் பக்தியோட சம்பந்தப்பட்டாங்க வியாபாரத்துல பெருசா செய்ய போனாங்க நோமலா செஞ்சு கொண்டு போனாங்க ஆனா அவங்க நினைச்சாங்க பெருசா செய்வோம் ஒரு லொரிய வாங்குவோம் ஒரு வாகனத்தை வாங்குவோம் ரெண்டு கடையை போடுவோம் நாலு பேரை போட்டு செய்வோம் செய்ய ஆரம்பிச்சாங்க அல்லாஹ் குடிக்க ஆரம்பிச்சான் அல்லாஹு அக்பர் இன்றைக்கு குடிக்கிறதுக்கு கொப்பு இல்லைன்னு சொல்லுவாங்களே அந்த நிலைமைக்கு மாறிட்டாங்க எத்தனையோ பேர் உதாரணம் காட்டியிருக்கோம் அருமையான சகோதரர்களே ஹலால சம்பாதிப்போம் கொஞ்சம் உண்டாலும் அல்லா தாரத்தை வச்சு வாழ்வோம் சதக்காவின் மூலமாக வாழ பழகுவோம் சொத்தை பெருக்கிறதுக்கு சதக்காவா பாவிப்போம் அல்லாடத்துக்கு எத்தனையோ பேர்த்த நான் உதாரணம் சொல்லிக்கிறேன் எங்கட ஏரியா இருக்கிற இந்த கொலன்னாவ ஏரியா இருந்த ஒரு சாஜியார் இப்ப அவர் இங்க இல்ல வேற ஏரியாவை பேசிட்டாரு அவரு மாஷா அல்லா கொடை வல்லல் எவ்வளவு உளமாக்கல் கூடு கட்டி கொடுத்திருக்கிறார் எவ்வளவு கஷ்டவாளிகளுக்கு நிறைய சதக்கா செஞ்சுக்கிறார் அவர் வாழ்ந்தது கூலி ஊட்டல ஆனா எத்தனையோ பேர் கூடு கட்டி கொடுத்தார் எத்தனையோ பேருக்கு நல்ல கடன்கள் அடைச்சு வச்சார் எவ்வளவு உதவி செஞ்சார் அல்லாட திருப்பல்ல எப்படி ஆக்கினான் தெரியுமா பசார் அவருக்கு என்ன சொல்லுவாங்க வெறும் தலைக்கடிச்சிட்டு வெறும் விளக்கம் இல்ல தலைக்க ஜோஸ் ஆவிட்டார் தலைக்கடிச்சிட்டு இருக்கிறது வீடு இல்லாம மத்தான வீடு கட்டி கொடுக்கிறார் முதலா நீங்க ஒண்ணு கட்டுங்க ஆஜியா என்று சொல்லி கொண்டிருந்தாங்க அல்ல என்ன ஆக்கினான் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு நாட்டுக்கல்ல அனுப்பி அங்க கோடீஸ்வர்களாக இருக்கிறாங்க ஹலாலா வாழ்றாங்க அவர் சொல்றாரு சவுதியில இருக்கிறார் அங்கேயும் அவர் கோழி அறுத்த கோழி வெளிநாட்டிலிருந்து வர கோழி சாப்பிட மாட்டார் அங்க உசுரோட போந்து கோழி அறுத்து அவர் சாப்பிடுறார் சவுதியில அல்ல சுத்தமான வாழ்க்கை அந்த பிள்ளைகளுக்கு வாழ வச்சிருக்கிறான் ஏன் காரணம் என்ன என்ன காரணம் சதக்காட பறக்கத் சதக்கா கொடுங்க இந்த கவலை பேரை பார்த்தோம் வெளியூர்ல நல்லா இருக்கிறாங்க ஆனா சொந்த ஊர்ல பார்த்தா எந்த சதக்கா தான தர்மமும் இல்லை எவ்வளவு பேர் எவ்வளவு எங்கட ஊரை சொல்லல பொதுவா சொல்றேன் மசால இங்க நல்ல கொடை வல்லல்கள் இருக்கிறாங்க அல்லாத பெரிய ஏற்பாடு பெரிய உதவி மக்கள் முன் வந்தாங்க இன்னைக்கு வெள்ளத்திலிருந்து பள்ளி சுத்துக்கும் பாதுகாக்கப்படுற பெரிய ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு மசாலா எவ்வளவு சந்தோஷமான செய்தி எவ்வளவு சந்தோஷமா மக்கள் தொலைவாராங்க இவ்வளவு அழகா தொலைவாராங்க எவ்வளவு சந்தோஷமான செய்தி எனவே அன்பான சகோதரர்களே சதக்கம் வேசிக் சாமான் அல்ல ரசூல்லா சொல்றாங்க கெட்ட மௌத்திலிருந்து அல்லா சதக்கா மூலமாக காப்பாற்றுவோம் கெட்ட மௌத்திலிருந்து சிலாக்கள் போற இடத்துல மௌத்து எத்தனையோ நாளை பிறகுதான் பொடி கிடைக்குது சிலாக்கள் பாத்ரூம்ல உளுந்து நஜீசோட மௌத்து நாம் பார்க்கிறோமா இல்லையா சிலாக்கள் ரோட்ல ஆக்சிடென்ட் அல்லா காப்பாத்தணும் திடீர் மௌத்த விட்டும் அதிக அதிகமா துவா செய்யுங்க திடீர் மௌத்த தந்துடாத சதக்கா திடீர் மௌத்த விட்டு காப்பாத்தும் மௌத்தாகிட்டார் அவர் நல்ல வியாபாரம் செஞ்சார் எத்தனை பேரு கொடுக்கணும் எத்தனை பேர்த்த வரணும் ஒன்றும் தெரியா ஒவ்வொருத்தரும் வந்து வீட்டை தட்டுற வரைக்கும் சரியா வீட்டை தட்டுற அவங்களோட வாப்பா ஐம்பதாயிரம் தரணும் அவங்களோட வாப்பு ஒரு லட்சம் தரணும் பெரிய பதுவா செய்யறாங்க இவ்வளவு பெரிய கடனை வச்சுட்டு எங்களை கடன்காரனாக்கிட்டு மௌத்தா போனாரே நாங்க நல்ல இருந்தோம் இன்றைக்கு மக்கள் வந்து எங்க ஊட்ட தட்டுறாங்களே பெற்ற உம்மா பக்கு பதுவா செய்யற நிலம் ஆவிட்டு காரணம் திடீர் மௌத்துக்கு இவர் மாட்டிப்பட்டார் அதுக்கு என்ன காரணம் இவர் ஹராக்கோட சம்பந்தப்பட்டு வாழ்ந்தார் ஹலாலான வியாபாரம் செய்யல நரியார்களே அல்ல ஏமாத்திடுவான் ஏமாத்துறவங்க அனுப்பிடுவான் காலடியில வந்து கொடல் கட கலர்ற மாதிரி கலைப்பாங்க ஹதவத்தன் கலைக்கிறேன்னு சொல்லுவாங்களே அது போல வந்து பேசுவாங்க ஆச்சியாருண்டு நாளுக்கு மடிஞ்சு பேசுவாங்க இவர் தண்டதையும் கொடுத்து பக்கத்து வீட்டுக்காராக்கள்டையும் கொடுத்து பதினஞ்சு இருபது பேர்ட்ட சல்லிய வாங்கி கொடுக்கிறார் என்னத்துக்கு லட்சக்கணக்கில் வரும் எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சிடும் ரெண்டு வருஷத்துல கிளியர் ஆகும் ஒரு வருஷத்துல கிளியர் ஆகும் ரெண்டு வருஷம் போயிட்டா எங்கட கதை வேற நான் எங்கேயோ போயிட்டு விடுவோம் லட்சக்கணக்கில் வருமானம் நினைச்சு கொடுக்கிறாரு கொடுத்து ஒரு மாசம் லாபம் கொடுப்பாரு ரெண்டாம் மாசம் லாபம் கொடுப்பாரு மூணாம் மாசம் ஆலக்கானம் இப்ப இந்த ஹாஜியார் கூர்ல வாழையலா ஏன் இவர் மற்றவங்கள்ட்ட வாழ்ந்த வாங்கின சல்லிய கொடுக்கணும் அல்ல அந்த நிலைமை உண்டா அல்லாவுக்கு தெரியாம ஒரு மரத்திலிருந்து காஞ்ச உள்ள இலக்கீழ உள்ளூரே இல்லை அருமையான சதகா கொடுப்போம் ஹராத்தை விட்டு எங்களை வியாபாரங்களை காப்பாற்றுவோம் எங்களோட புள்ள குட்டிகளுக்கு கொடுக்கிற அந்த அந்த உஜீபனம் அந்த சாப்பாடு ஒரு முடர் தண்ணி ஒரு துண்டு ரொட்டி ஹலாலா கொடுப்போம் உங்களுக்கு கேளாதா கஷ்டமா பரவாயில்ல கைய வாங்கி கொடுப்போம் பரவாயில்ல அந்த கேவலம் உலகத்துல மட்டும்தான் வரும் கைய நீட்டுற கேவலம் உலகத்துல மட்டும்தான் வரும் ஆகிரத்துல கியாமத்துடைய நாள்ல ரெத்த ஆறுல நீய வைக்க மாட்டான் ரத்த ஆறுல நீய வைப்பா அல்லாமுத்தால இல்லாட்டி பக்தியினுடைய விபரீதம் ரத்த ஆறுல நீய வேண்டி வரும் என்ன வினால மோசமானது விபச்சாரத்தை விட மோசமானது யாருக்கு அந்த பழக்கம் வந்துட்டோ சின்ன ஒரு தேவை வந்தாலும் சின்ன ஒரு தேவை வந்தாலும் உடனே அங்க போகத்தான் உடனே காப்பண்ட நோய் ரத்தம் எடுத்துக்கொண்டு ஓடத்தான் நினைக்கும் பொறுத்து கொண்டு நல்ல இடத்துல துவா செஞ்சு கொஞ்சம் ஆயிப்போம் கொஞ்சம் கஷ்டம்தான் பொறுத்து கொள்வோம் என்ற நிலைமை வராது அந்த உங்களோட கஷ்டமான நிலைமைய பொறுத்து துவா செஞ்சு புள்ளவங்களையும் கையேந்த வச்சு அந்த புள்ளவங்களோட சின்ன பிஞ்சு உள்ளங்கள உள்ள சின்ன பிஞ்சு வாய்களால அல்லா எங்களோட வாக்கு கஷ்டம் யாழ்லா ரெண்டு வார்த்தை பேச வைங்க அல்லாட அரிசி நடுங்கும் அல்ல எங்களை இருந்தாவது அல்ல உங்களோட கஷ்டத்தை நீக்கி தருவாங்க எத்தனையோ பேர்த்த செய்தியை பார்க்கிறோம் எங்கேயோ போன யாவர்களோட கைக்கு வருது லட்சக்கணக்கில் லாபம் எங்கேயோ போன வியாபாரம் சும்மா போறார் அஜர் உடண்டு தேவா யாரு மீண்டா சொல்லுங்களே உடண்டு பார்த்து கொண்டிருக்கிறேன் எவ்வளவுக்கு பாக்குறீங்க இவ்வளவுக்கு பாக்குறேன் அப்படியே போறான் அல்லாட ஏற்பாடு அவரு தெரிஞ்ச கூட்டாளி சொல்றான் அஜர் கடன் பிரச்சனை ஊட்ட கொடுக்க போறேன் இவர சப்ஜெக்டே தெரியாத ஒரு ஆள் சப்ஜெக்டே இல்லை உடனே கோல் அடிக்கிறார் ராஜ்ய உடனடிக்கு பார்க்க வரீங்களா வாரார் மாஷாலா டீலிங் அஞ்சு நாள்ல முடியுது ரெண்டு லட்சம் ரூபாய் கைக்கு கிடைக்குது சப்புட ஏற்பாடு இது போல எத்தனையோ இது ஒன்று உதாரணமா சொன்ன எத்தனையோ எத்தனை பேர் சொல்றாங்க அதுல அல்லா தள்ள உடச்சு கொண்டீங்க எத்தனை நாலு நாள் நோம்பு நேத்தொத்தரோட ஆத்தால வாரன் நாலாவது நோம்பு அதிரத் துவா செய்யுங்க நானும் மனைவியும் ஒரு நாளைக்கு சல்லி வாங்கி கொடுத்தோம் அவரு தந்து கொள்ளையில எல்லாரும் கேட்டு கொண்டிருக்கிறாங்க நாலாவது நாள் நோன்பு பிடிச்சு கொண்டிருக்கிறேன் அல்லா உதவி செய்யணும் இன்ஷா அல்லா துவா செய்யுங்க அதிரத் இதுதான் எங்களோட ஆயுதம் இதுதான் எங்களோட மருந்து ஏழாங்க கல்லை மண்ணை மணங்குற ஒன்றுக்கு பெய்து சுத்தம் செய்ய தெரியாத இந்த மண்மத்த மாற்று மதத்தினர்களை போல கஷ்டம் துன்பம் வந்தோட ஏன் இந்த வட்டி கடைகளுக்கு ஓடுறோம் ஏன் ஓலை போ கஷ்டம் ஆம்பளை போ கஷ்டம் பொம்பளால் அனுப்பி வச்சுட்டு பேசாமிக்கிறேன் ஆம்பளால் போனா பாப்பாங்களே இவர் வந்திருக்கிறார் அவர் வந்திருக்கிறார் பொம்பளால் அனுப்பிட்டு பேசாமிக்கிறேன் சீரழிக்கவான வறுமையான சகோதரர்களே உங்களோட பெண்களை சீரழிய வச்சு அங்கேயும் இங்கேயும் அலைய வச்சு வீட்டுக்குள்ளே உங்களோட உங்களோட குடும்பத்திலே சாதா சீதா சாதாரணத்தை பழக்குங்க சாதாரணத்தை பழக்குங்க நேற்று மோனா தோத்தர் இருக்கிற அதிரஜ் கூட்டியல் போகலே புள்ளவங்களை மெக்டோனல் பீஸா ஹாட் கூட்டியல் போகலை பேசி அதை காட்டணும் அதெல்லாம் காட்டணும் அங்க போய் ஒரு ஒரு ஒரு ஒரு சாப்பாடு சாப்பிடணும் கூட்டியல் போகலே நாங்க கேட்டு பக்கத்து கடையில் உள்ள பனிசா எடுத்து சாப்பிட்டா ஒரு நேரம் பாதா நாங்க வீட்டுல நல்லா கறிக்குடிய போட்டு சமைச்சு ஒரு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டா ஒரு நிறம் வாதா மீன் பிரியாணி அனாச்சாரம் ஒரு நாளைக்கு எட்டு பத்தாயிரம் சம்பாதிக்கிறாங்க அவளையும் கொண்டாந்து கொடுத்துட்டு அடுத்த நாளைக்கு வெறும் கையோட போறாங்க ஏழாம் போனா என்ன செய்யறேன் நாளைக்கு கிடைக்கும் தானே நாளை வேலைக்கு தானே நீங்க போங்க பேர் சல்லி எடுத்துன்னு அதை செய்யுங்க இதை செய்யுங்க சராத்தோடு எடுப்ப சதக்கா செய்யுங்க கிடைக்குதா மாஷா நான் கண்ணான பாத்திக்கிறேன் ஒரு சிலர் வருவாங்க வேற இடங்கள்ல இங்கே ஒரு சிலர் அதுல இன்றைய போனோம் பறக்கத்தாயிருச்சு வியாபாரம் இதாங்க ஒரு ஹக்கு சதக்கா கொடுத்துட்டு போறாங்க அதுல யார் மீந்தா சொல்லுங்களே ஒரு ஹக்கொண்டியை கொடுத்துருவோம் யாரா ஏழால் இருந்தா சொல்லுங்களே ஒரு ஹக்கொண்டியை கொடுக்கணும் அல்லாட திருப்ப மாஷா அல்லா அவங்க அவங்க எங்கட கண்ணால பாக்குறதுக்கு சாதாரணமா தான் வாழ்ந்தாங்க ஆனா அல்லா அவங்களோட புள்ள குட்டியில வச்சு இந்த செல்வ செழிப்போட வாழ வச்சுக்கிறாங்க நாற்பது ஐம்பது வயசுல ரெஸ்ட் ஆகிட்டாரு மகன் சொல்லிட்டா பாப்பா நீ வெளியே போவானுமா நீ வீட்டுல உங்களுக்கு என்ன வேணும் ஒரு நாளைக்கு எவ்வளவு வேணும் பேசாமலே நாங்க தாரோம் அந்நிய மக்கள் நாங்க பார்க்கிறோம் கண்ணால ஒரு சிலர் வாகனம் வாங்கினாங்க கஷ்டமாச்சு வாகனத்தை வித்துட்டாங்க போறாங்க ஆனா ஹலாலா வாழ்றாங்க ஹலாலா வாழ்றாங்க சுத்தமா வாழ்றாங்க கார் வாகனம் பிரச்சனை வியாபாரம் கொஞ்சம் முன்ன இதை வித்துட்டாங்க பிரச்சனை இல்லை சொந்த ஊத்தழுத்துக்காக கடனை கொடுக்கிறதுக்கு வட்டியில இறங்கல்ல இந்த கல்லட கிருப்ப ஹஜ்ஜி குமராவை போயிட்டு வந்து குமர் காரியத்தை நிறைவேற்றி சந்தோஷமா செப்பையா இருக்கிறாங்க சந்தோஷமா சொந்த வீடு இருந்த வீட்டை கொடுத்தாங்க வித்தாங்க கடனை கொடுத்தாங்க மத்தவங்கட பௌத்து நெருப்பு அணைச்சாங்க வட்டியில கைய வைக்கல இந்த சந்தோஷம் செல்வ செழிப்போடு இருக்கிறாங்க நாங்க இதுதான் எங்களுக்கு பாடம் இந்த பாடங்களை படிப்போம் இந்த வழியில போ வட்டியில ஹராத்ல கைய வைக்காம வாழ்வோம் மாஷா அல்லா அல்லா பறக்க செய்ய தொடங்கினா அல்லா எப்படி தருவான் தெரியுமா பார்க்க ஆச்சரியமாயிடும் எத்தனை பேர் உதாரணம் இன்றைக்கும் காட்டேன் எங்களுக்கு எங்களுக்கு இன்றைக்கும் உதாரணம் காட்டேன் எத்தனை பேர் பார்க்க ஆச்சரியமாயிக்கும் அல்ல அப்படி தந்து கொண்டிருக்கான் அதே நேரம் அல்ல குடிக்க தொடங்கினான் தப்பவே இல்லை தப்பவையில் ஊடு காணிய வித்து சொத்து செல்வங்களை வித்து நோய்க்கு மருந்து செஞ்சு அப்பையும் நோய் குணமாகல அவ்வளவு சொத்தையும் அழிச்சிட்டாரு கோடி கணக்கில் சல்லி முடிஞ்சத்தோடு இவருக்கு மூத்து இருந்த சல்லி எல்லாம் அப்படி அழிஞ்சு பேசிட்டு வெள்ள வந்து அடிச்சு கொண்டு போறாப்புல இவரும் மூத்தா பேசிட்டாரு புல்லோங்க நடு ரோட்ல புள்ளவங்கிட்டே பதுவா செய்யறாங்க கடை இருந்துச்சு வாகனம் இருந்துச்சு சொத்து இருந்துச்சு எல்லாத்தையும் வா பழிச்சு போட்டார் நோய்க்காக இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம் கையை ஏந்தி கொண்டிருக்கிறோம் அருமையான சகோதரர்களே ஹராம் லேசு கொண்ட சாமான் அல்ல எரிச்சு போட்டுடும் எரிச்சு போட்டுடும் உண்டு மட்டும் நினைச்சவங்க யாராவது வட்டியோட சம்பந்தப்பட்டோம் நிறைய குரானாயத் ஹதீஸ் வருது சொல்ல டைம் இல்ல நிறைய சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்கள் வட்டியோட சம்பந்தப்பட்டது வீட்டுகளுக்கு வராங்களே பொம்பளை ஏமாத்திடுறாங்க என்ன செய்யறாங்க சாமான் கொடுக்குறாங்க சீப்பா கொடுக்குறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் கட்டுங்கன்னு கொடுக்குறாங்க நீங்க நல்லா அவரோட பேச வைங்க இது பக்தியுடைய வியாபாரமா சுத்தமான வியாபாரமா ஒரு மாசம் கட்டல்லாட்டி என்னாவும் அடுத்த மாசம் அதுக்கும் சேர்த்து வட்டி ஒன்று போடுமா இல்லது உங்களுக்கு பதினெட்டு மாசம் தந்திக்கிறாங்க நீங்க ரெண்டு மாசம் கொடுக்க கிடைக்கல அதே பதினெட்டை தான் கட்டணும் நீ ரெண்டு மாசம் கொடுக்க கிடைக்கலாத்தால இன்னும் ரெண்டு மாசம் எக்ஸ்ட்ரா கொடுக்க இருபது மாசம் கட்ட வேண்டி வரும் இந்த வட்டி வானம் ஹராம் அதை விட்டு கலருங்க இப்படி உங்களோட குடும்பங்கள்ல பெண்களுக்கு உட்கார வச்சு பேசுங்க உங்களோட குடும்ப பிரச்சனைகளை பேசுங்க எல்லாருமா சேர்ந்து கையேந்துங்க தகஜத்தை சொல்லுங்க தகஜத்துல அழுங்க கையேந்துங்க அல்ல நல்ல வழியை காட்டுவாங்க அல்ல ஹராத்த போட மாட்டாங்க எனவே அல்லாஹு தாலா எங்களோட வியாபாரங்களை பறக்க செஞ்சு வட்டி விட்டு எங்களை காப்பாற்றல்வானாக அல்ல எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக எங்களோட தாய் தகப்பட்ட பாவங்களை மன்னித்தல்வாயாக ஹராமான வியாபாரங்களை விட்டு எங்களை காப்பாற்றல்வாயாக அல்லா கிருப்பியால் கஷ்டமான நிலைமைகள் பிரச்சனையான நிலைமைகளை நாங்கள் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் யாழ்லா எங்களுக்கும் உனக்கும் தான் தெரியும் யாழ்ல எங்களோட நிலைமைகள் நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தோடு இருக்கிறோம் எவ்வளோ பிரச்சனையோடு இருக்கிறோம் எவ்வளோ வியாபாரங்களை பிரச்சனை எனக்கும் உங்களுக்கு உனக்கும் மாத்திரம் தான் தெரியும் யாழ்ல எங்களோட மனைவிக்கு சொன்னால் சில சட்டங்கள்ல விளங்குது இல்லையா இல்லையால என்னோட புள்ளவங்களுக்கும் விளங்குது இல்லையா இல்லையால அவங்களுக்கு ஹக்க விளங்கப்படுத்தியா விளங்கப்படுத்தியால சமாளிச்சு பொறுமையா வாழ்ற வாழ்க்கை அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில கிஃப்டாக கொடுத்துறியா கொடுத்துடியால ஹராத்துல விட்டு எங்களை காப்பாத்துறியா காப்பாத்திரியால ஹராமான ஒரு ஒரு குடிசோறு ஒரு ஒரு குடிசோறு ஓத்துக்குள்ள போறத விட்டு எங்களை காப்பாத்துறியா காப்பாத்திரியால எந்த வகையிலையும் யார்கிட்ட கிஃப்ட் இருந்தாலும் யார்கிட்ட உதவி இருந்தாலும் ஹராத்திலிருந்து எங்களை காப்பாத்துறியா காப்பாத்திரியால எனக்கு இருக்கிறானே ஹலாலான வாழ்க்கை வாழ ஹலாலாக வாழ வச்ச தாய் கபர்களை சொர்க்க பூஞ்சோடைகளாக ஆக்குறியாள் கஷ்டமா வாழ்ந்தாங்க ஆனா ஹராத்தை விட்டு காப்பாத்தி கொண்டாங்க அவனோட வாழ்க்கையில பறக்க செஞ்சுடையாள் அவன் கபராளிகளாக இருந்தா கபர்களை சொர்க்க பூஞ்சோலைகளாக ஆக்குறியாள் வெளிச்ச வீடுகளாக ஆக்குறியாள் எனக்குள்ள குட்டிகளோட மன்னிச்சு போயாள் எங்களோட குள்ள குட்டிகள் எங்களை கையை பிடிச்சி ஒரு சொர்க்கத்துக்கு போற சௌக்கியத்தை நசீபாக்கியாளா எங்களோட புள்ள குட்டிகளால் எங்களை கேவலப்படுத்திடாதையாளா புள்ள குட்டிகள் எங்களை கொண்டு சந்தோஷப்படுற நிலைமையில அவங்களுக்கு உதவி உபகாரங்கள் செய்யற பாக்கியத்தை நசீபாக்கிறியாளா அவங்களோட கமல் காரியங்களை ஹைராக்கிறியாளா புள்ள குட்டிகளோட பேடுதல் பக்குவத்துல நீ எங்களுக்கு உதவி செஞ்சிரியாளா எங்களை புள்ள குட்டிகளுக்கு முன்னாலேயே மாத்திடாதையாளா தோதாக்கிடாதையாளா உள்ள குட்டிகளை ஏமாத்துற நிலைமை உண்டாக்கிடாதே அல்ல அல்ல கிருப்பியாலே அல்லா எங்களோட குடும்பத்துல நல்லவங்களை சாலிகங்கள் உண்டாக்குறியாள் தாய்களை ஒலமாக்களை ஹாவிகள் உண்டாக்குறியாள் நாயனே கெட்ட பாவினங்களை விட்டு எங்களோட வாலிபர்களை இவ்வளோ வாலிபர்கள் புராண சமந்தவங்க யாருலாம் அல்ல புராண யாருலாம் இன்றைக்கு ஹராமான இருக்கிறாங்க யாருலாம் ஹராமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க யாருலாம் நான் இவங்களை அந்த பாவினங்களை விட்டு காப்பாத்துதியாலாம் எங்களோட மஹல்லாவில் எவ்வளோ வாலிபர்கள் மாஷா நல்லவர்கள் இருக்கிறாங்க யாருலாம் அதே போல் அடுத்த பக்கம் மக்கள் இருக்கத்தான் செய்யறாங்க யாருலாம் இந்த வாலிபர்கள் அவசரமாக சப்புகளை நிறக்க செழிப்பாக்குறவங்களாக ஆக்கிறியாள் பள்ளிவாசல் இபாதத்தை கொண்டு செழிப்பாக்குறவங்களாக ஆக்கிறியாள் அல்ல வெளியில அப்பாத்து அபாயங்களை விட்டு எங்களோட மகள் அவ காப்பாத்திரியாள் அல்ல அக்கிருக்கால எல்லா வகையானுடைய உதவிகளையும் எங்களுக்கு நசீபாக்குறியாள்